சுடராழியம்பல்லாண்டு வடிவார் ஜோதி வடத்துறைய சுடராழியம்பல்லாண்டு படைவர் வழங்க ஆயிரம் பல்லாண்டு நின் வாழ்கின்ற வங்கயம் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறைய சுடராடியம் வல்லாண்டு படைவார் பக்கம் முழங்க அப்பாஞ்சனியம் வல்லாண்டு கூழாய் பட்டநேர்களை எங்கள் குழுவினர் பாடாளாக படைபொருளானுக்கு பல்லாண்டு கூறு நிலத்திலிடுவதம் நாம் வந்த எங்கள் குயாப்ப வந்த கூட மனமுறையே வரம் போல வந்தல்ல கூடமினார் நமோ நாராயணாய வெண்ணு பாடுமணமுடை இந்த குலத்தை இடத்த கலைந்தா இருளிக தண்டன கேக்குல திருநீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தான் ஏழ்படிகால் தொடங்கி வந்த வழி வழியா செய்கின்றார் திருவிழா விளந்தியம் போதில் அறிவுருவாகி அறி அழைத்தவனை பன்னாயிர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சக்கரத்தில் கோயில் பலியாலே வத்தங்கலல்ல குடிகுடியா ஆயிரந்தோழம் பொழிகுருதி பாயா சுழத்தி ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கோரது மேல நையலவ மத்தானே கையடை காயங்களை தேக்க போனது காலக்க கண்டல வேறல்லதோர் சாந்தமம் தந்து என்ன வள்ளீராக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு கல்லாண்டு திருவோண திருவிழமேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருது எம்பெருமான் நடத்தப்பட்டவனாலே அபிமானங்கள்வனை போல திருமாலே நான் உனக்கு பழவழியால் நமோ நாராயணா நாமம் பலகலவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு பவித்திரனை பரவேற்றியை சாங்கமென்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லுபத்தோர் விட்டுயர்த்தம் விரும்பியதுரான் நுழைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேற்றுவர் பல்லார்லே பரமேற்றியாய் சார்கமெல்லும் வில்லாண்டாண்டனை வில்லைவத்தார் வெற்றிலைத்தான் விரும்பியதான் வெண்ணனவின் நுழைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டு பரமா దేవాలపల్లాం దేవయామి గణిత్వం కవిం బాగలివాగరం యజ్ఞోభిప్రవాద அஞ்சேக்கணல் அவனம் தமிழன்னால் நிறைய கிழக்கிய ஆனதார பதமைய பதிகளே பரிவரகாலன் மடுவல்களே எங்களிலே ஆமாசமிலே ரங்க கடத்தான் நரவராசா பங்குகள் மங்கையர் கோலின் நமரையாய பங்குகள் நீ எனக்கத்தா கண்டு கொண்ட தொண்டனேன் நெறிமையால் நிலையவல்லார் கலீலை கஞ்சன் மாலா கண்டவனண்டமாள வணங்கியன் மணக்கு வந்த பிரியனை கண்டு கொண்ட தொண்டனே பிடியிலே ஆற்றினை புனலை தீயாய் களிமலையத்தினாய் இமயம் மேயா எழில் மனத்திரலை பாவினை அமுதன் தன்னை அவனார் இறையும் தகோத்தினை குணங்கொண்டுள்ள குருநீர் குருமாயிரம் பரவலல்ல பரவர நிலத்தே வானார்காயிரந்த முதங்கொண்ட அப்பனையம்பிரானே விரிகளிரியனின்னா மாயிரன் சோழமேயா மைந்தனை வணங்கினே கேழலாய் உலகம் கொண்ட போக்கரை வண்ணனாரை

கோவினை குடந்தமேயா குருமணி திருநாப்பாவினை பஞ்சாய்த்தேனை பைம்பன்னையவர செல்லி போவினை மருமதன்னை எமக்கு வீடாயிருந்தா மீமையை விரிந்ததோனை வியந்திருவரங்கமலை திருமலையொருமையானை தன்மைய நினைவாரன் தலைமிதமன்னுவாரே புயலை மாலை மறையிடை பிரதமேண்ண தேனிடை குறும்பின் தாத்தை உருளிய வேண்டினாரே ஒன்றில்லாது உண்மையல்லார் இறைவயன் துணையிலாமே செல்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமை கண்புடையேனாவது பணியாயம் மகளமே முழங்களின் வண்ணா ஆரியாய் நீரியானா பண்டமாம் பரமஜோதி நின்னைய அரங்கமாலை அழுகுடம்பு செல்வாயால் தூய்மையில் தொண்டனே நான் சொல்லினேன் தொல்லனாவியன் பிழைத்தவாரன் அஞ்சினர் கஞ்சரன் காவிவால் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே போதருங்கொள்கா எந்த அரும்பிடி பாவமெல்லாம் கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு கருதி நாளும் பாவியே அதனுள்ள பழுத்துழல் குடந்தாயானை பாவியன் பாவியாது பாவியன் ஆயினேன் முதுமலிலங்கவேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியின பணியவின் கேட்டு என்னுடன் அன்பினால் ஞானே கொண்டு ஆற்றவன் அடியனேமான் மாயச்சத்து மருதிர நடந்து பையன் தாயமா பரவ பொங்க தடவரை திருமானார்க்கு என்னுடைய துயமாமார வந்து பிறவிடித்தார் பேருடன் பெருமை பேசி

ஆங்க விளக்கின விலையெல்லாம் பார் மெய்மைய காண்பாரே மண்டையேந்து மனதில் இருந்துண்டு உண்டியாபம் தீர்த்த ஒருவனைய கட்சி பேர் மல்லையென்று மண்டினார் உயலால் மத்தையார் குயலார் மண்டையேந்து பிறமனதில் இருந்துண்டும் உண்டியாண்டாவம் தீர்த்தா ஒருவனே கண்டியோரங்கமைய கச்சிகர் மல்லையன மண்டினார் குயலார் மத்தையார் குயலார் கோண மலர் மிகையன நாளும் தேவலர் தூபியத்து செவடி மாலை மாலை ஊனமரின் வல்லார் ஒளிவிதம்பாடி வருதாமே மலர் மிகையன நாளும் தேமலர் தூவியேத்த செவடி செங்கன்மான வந்தவை மாறனாலைந்த உணவரின் வல்லார் ஒளிவிதம்பாடி வருதாமே குருவாய் மதுகளை வேளாங்காய் விளக்குறையாய் முளைத்திருந்ததிங்கள் தானாய் பின்னுருவாய் மதுகளில் பிழைவாப்பில்லா பிறப்பிலையாய் இறப்பதற்கு என்னாலே புனருவாய் மனிதர்கள் போகமைந்தாய் புனருவாய் அனலருவில் கடுகளப்போது கண்ணுருவாய் என்றுருவேன் என்றவன் தளர்புறையும் திருவடையும் தலைமையில் விளக்கொலையாய் விளைத்தலைந்தாய் பின்னலைவாய் மண்ணுகளில் வினைவாப்பில்லா பிறப்பிலையாய் இறப்பதற்கே எண்ணாத புணருவாய் மனையருவேல் போதமைந்தாய் புணருவாய் அணுருவேல் திகழ்ந்தோதி கண்ணருவாய் அண்ணுருவேல் நின்றவந்தாய் தலைபுரையன் திருவடியன் தலைமையிலே பல்வேறு சமயமாய் பலன் ஏற தெரிஞ்சு உண்ணமா கடவுளை ஒத்துனா மூவரம் கண்டபோது உண்ணாம் சோதி கண்டபோது நாம் சோதி

பெருமாள பெருமாளை கருணீல மன்னன் தன்னை உளிதோருள் கருவடையில் சங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரை ஒருவர் காண்கிற்பார் தமிழாத வடசொல்லாயே மந்திரத்தால் மரவாதென்னம் வாழுதிய வாழலாம் மடனெஞ்சமே திருநீர் தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மராவதே வாழலாம் நிற்ப ஒரு அப்பால் மேற்கு மண்முழுத படத்தை ஒரு காலங்காமர சேரவுடனுள்ளத்து என்பது எங்கடன் தண்ட மீது போகி இருவிதும் பிறோடு அஞ்சிரப்புள் தனிப்பாவன உணர்கண்ணம் சடம்புரிந்தங்கருளா தன்மையாளன் தாடு வந்த ஊரெல்லாம் தந்தால் நடிவேகள் பரமத்த வந்தவந்தே புலம் புலந்து வன்விளக்கம் பொய்களே பூங்கோவலம் தொழும் போதனென்று நடந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிறப்புள் நடிப்பாக உணர்கின்ற சலம் புரிந்தங்கருளா தன்மையாளன் താടുകന്ന ഊരെല്ലാം തന്നാൽ വരങ്ങളുടെ പെണ്ണയേത്ത നെടിവേകൾ പണമത്ത വന്നവന്റെ புலம்பரல்ல வன்விளக்க பைகவேலே பூங்கோவல தொழுத போரேங்கே புலைய வளர்ந்தோள் மன்னர் மாள வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடல் வெள்தொழிவேளித்த வேல் முதலா வெண்ணாடோர் இந்த வேலை கடிமழை நடைமறைகள் கமலவேலே பொற்புடைய மலையகையன் பலியன் வேல் முதலா வெண்ணாடோ மட கடிபடில் நெடுமறைகள் கமலவேலே பொற்புடைய மலையலையான் பதியன் என்ன நெடுமறையாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி காமலவா காவிரன் தன்பால் மன்ன வேரகத் பெருமாள் பேராதனாய் பெருமாளன் திருவடியில பேணிலே தாய் நடுவரை எழுச்சி மேலாய் பெருமானன் திருவடிய பேணினேனே மாமொழி வந்தொன்று முன்னேர் மல்லையாய் மதிர்கட்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்னை அலங்கள் மார்வன் குலவரம் மனப்பாவை இடப்பால் கொண்டாய் பவளவண்ணா எம்பெருமானே ஏழையே உடிதலிக மாமணி வந்து முன்னே மல்லையாய் மதில் கொங்கத்தார் வளங்கொன்ன இளங்கள் மார்பன் குடவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான் எங்கள் தாய் பெருமாள் ஏழையே நீங்கள் என்னாடா என்னாடா என்னல்லால் என்னறிவனாய் குணவாலாய் குணவாலாய் இமையா கண்ண பொன்னானாய் பெற்றானாய் பெருமாளை கொடத்தானாய் புகழானாய் என்னானா என்னானா என்னலால் என்னறிவனேடலாய் குலவாலாய் குலவாலமலையாய் மயாக்கண்ண பொன்னானாய் பின்னாடே திருமலை குலத்தானாய் முதலானாய் மயந்திரங்கும் பாவவேனாள் படிநடுங்கண்ணீரதும் பள்ளி கொள்ளாள்

எட்டுடை போதன் குணங்காலிரு கையில்லால் எம்பெருமான் திருவரங்க கண்படை படைக்கும் சோழன் நெடுதற்கு முன்னறியாள் உறக்கம் வேணாள் இளவந்தரம் அணியரங்கமாடுவோ தொழில் என்ன பெண்ணை பேசுகிறேன் இருநிலத்தோர் பழிபடைத்தே தேவாவமே கண்படிப்பனிற்கும் சோறு நெடுதியிற்கு முன்னறியால் உறக்கம் பேணாள் நஞ்சுரவில் நம்பி என்ன வம்பார் கோமயலாடு வைத்தாய் மக்களுடைய ஆடம்பாட அணியரங்கமாடுவோ தொழிலென்ற இருநூத்தோர் படிபடைத்தேனே பாவமேடத்து கல்மாரிகாத்தா என்ன காமரபூர் கட்சி ஊரகத்தா என்ன வெக்காவில் திரவந்த வேந்து என்ன காமரவூர் கட்சி ஊரகத்தா என்ன வில்லெழுத்து வெள்ளியல் தோய் தோய்ந்தா என்ன வெக்காவில் துயிலவர்ந்த வேந்தேயன் பாகேந்த வைத்தளத்தன் மைந்தாயன் சொல்லடத்தன் நகைய சொல்லேயன் துணமுலமே துளிதோரச் சோகினாரே கவிதை குறுங்குடியில் முகிலை மூவாவு உலகங்களந்த பார்முதலாய் நின்னா அளப்பரிய ஆரமுறை அந்தனதம் சிந்தையாவேல் வெக்காவேல் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததால் பயன் பெற்று மழக்கடையை கைகோப்பி வணங்கினார் குரங்குடியில் முயலை மூவா உலகம் கடந்த பால் முதலாய் நின்னா அளப்பரிய அறமுதை அரங்கமே இறந்தனனை അന്തണർദം ചിന്തയാവേൽ തിരുമാളെ പാടക്കേട്ട് വളർത്തലാൽ പയൻ പെറ്റേ മടക്കിരിയായി കൈകോപ്പി വണങ്ങിനാടുമതിൽ ചോൾ കച്ചിമേയകളിൽ കടൽ കിടന്ന കടിയ അല്ലിയമ്പോ വളർപ്പൊയ്യ പരണമേളി அணியளந்தோ நின்று வந்த அம்மாடவே நமுலமேல் தாங்கே தோமரவள் நகையிலையே தோன்னனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மென்கிரி போல் மிக வியத்த மென்பேதையோல் கட்சி மேய களிரண்ண கடல் கிடந்த கடியே என்ன அள்ளியம்போ மலர் பொய்கை பணவேடி അണിയളൊന്തോ നിന്നു വന്നമാളമേളാങ്കെ തടവിയാങ്കെ മെൻകിളിപാൽ മികവിഴത്തെ മെൻപേതയുകന്ത കാളായെന്ന് കടിപുരിൽ ജോൾ കണപുരത്തൻ കണിയേ എന്ന് மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்ன வடதிருவே கடம்பேயமைந்தாய் என்ன துணைய என்ன துணபல மேல் துளிஜோல சோகினாரே என்ன கடிபொழில் தோல் கடபுரத்தன் கணிய என்ன மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்ன வடதிருவேங்கடமேயமைந்தா என்ன வெளிபடில் சோல் நின்னாயல்ல சொன்ன குழல் கரணியாத்தன் துணைய என்ன மென்னிடங்கொங்க பொண்ணு பூப்பா புருகையர் கண்ணீர் அனும்ப போந்து நின்று சிறங்காலபுருவம் வடக்கு பேசும் சிறுகுரல குடலுருகி சிந்தி பாடி தங்கவனூர் பாடியாட கேட்டு நங்காய் நங்குவிக்கிறவா நன்மையன்னா அனைவரும் பாடுவார் நவீனாலே இளங்கொங்கள் ஒன்று பூப்பா புருகையர் பாடி நன்காவலர் பாடியோட கேட்டு நன்காய் நங்குடி திருவானன்மயன்னார் பாடுவார் நவிழ்கின்றார் வண்ணன் திருமேனி கண்ணம்பாய கைத்தளம் அடியினயம் கமலவண்ணம் பார்வண்ண மணமங்கை பத்தர் பித்தர் வடிவளர் மேல் பாவைக்கு பாவம் நீர் வண்ண நீர் வழக்கே போவேன் என்ன இது நிற்குமாறே திருமேடு கண்ணம் பாய கைத்தலையோடு இணையங்க வளவண்ணம் பார்வண்ண வளவங்கை வத்தார் பித்தர் மணிமலர் நீர் வண்ணம் நீர் மலக்கே போவேன் என்ன இதுவன் நான் நிற்குமானே தாயன் மொய்யகல துள்ளிருப்பாடகுதும் கண்டு மத்தாள் தனிரவழிந்தாளாவிக்கின்றாள் அணிரங்கமானது போதோடி பேர்பாடி தங்குழந்தனகரம் பாடி பொத்தாமலைக்குயன் நீராட போனாள் பொருளாத்தாளன் மகளும் பொண்ணு மகுதே முளையால் பாவை மாயன் கண்டு மத்தாள் தன்னிலவழிந்தாள் அணியரங்கமாடுதல் பேர்பாடி தங்குவர்களும் பாடி பக்காமலங்கயம் நீராட போனால் குடும்பத்தால் என்பகளும் பொண்ணு மகுதேராளும் வாழக்கன் செல்வம் தென்னிடங்க முன்மலங்க செந்தியுள்ளே போராளன் ஆயிரம் தோல்வாளன் மாலா முருகனை அரங்கடந்த முக்குமிக்க பாராயண்ட பாரயண்ட பாரவேந்த பாரவேந்த பாரயாண்ட பேராளன் பேராளன் மன்னவன் பேர் பிறந்தவன் தலைவனால் பேரலாமே பேராளும் வானரக்கன் ஆயிரந்தோல் வானன் மால ஒரு கடலை அலங்கடந்த வெண்டாட மகரம் தேர் குடையருவாள் இலங்கையாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தாய் முன்னே கமலபாலன் கண்ணனைய மரவேண்ட மழைய மகுத அவன் தவன் நிலவை கண்டன் தாரே அவனாம் தேவன் நஞ்சிலாமே கண்ணன் அரங்குஞ்சி குழல் பிண்டார மகரம் தேர் குழையிருவார் இலங்கையார எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் கண்ணிலைய மறைவிந்த அவன் தவன் செய்வளவிலன் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீரணையாய் கைவளையம் மேகலையங்கானே கண்டேன் கணவர குழையண்ட நான்கு வாரம் எவ்வளவன் எம்பெருமான் கோயிலேற்கு இறைவன் நோய் நாராயணம் மனோக்கா நாடினார் கோடிரையே எங்கள் பின்னம்

என்னாலும் இது நமக்கோர் புலவினானே தோறும் சிந்தனோ இழக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே தெல்லோரும் தேரல் மாந்தி சேருவடம் திருவரங்கம் நம்மூரங்க ഇളങ്കൊലുടേ പെരുമ്പവണ്ടിയുണ്ടാർ பெருமையத்த கருவுகிலே ஒப்பர் வண்ண பெருந்தவத்த அருந்தவத்த முனிவர் உலகொண்ட பெருவாய இங்கே வந்து என் கண்ணீர் புடவி தந்து புரளங்க ஊரண்ட போயினாரே മകളല്ല എല്ലേ പാവം ഇളങ്കൊലുടെ പെരുമ്പണ്ടിയുണ്ട പെരുമയത്ത കടുവയിലെ ഒപ്പർ വണ്ണം പെരുന്തവത്ത കരുന്തവത്ത മുടിവർ കരുകൈ നാട്ടാഴിയേന്തേ உலகொண்ட பெருவாய இங்கே வந்து என் குலவைய கண்ணீர் புலவி தந்து புலரங்க ஊரன்று போயினார் கனிமுடிந்த கைத்தளமும் கண்ணம்பாய தன்னலர் நலருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திடங்கு மகரம் சேர்குடையும் தன்னளந்த நடுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திரங்கு மகளம் சேர் குழையுங்க என் மலையம் கொண்டு நயாளம் கொண்டு வளர்ந்த போதை தேனதனாய் மடு தொன்படையும் நீ

பூபரிமீதமன்ற பொறியினார்த்தா அருகால சிறுவண்டேருதே அணியடந்தோர் நின்னான கிண்ணேசல்ல நீமரை அஞ்சாதே நின்னாதே நின்னையந்தால் என்கிறையம் பேக்காரே மணனாரா இன்னேசல்லே திருக்கண்ணபுரம் புக்கன் செங்கன்னாளுக்கு எங்காதல் துணைவர் குறைத்தியாகில் இதுவோ பரமக்கின்பமில்லாம் உணரையாக பழனமேன் தருவன் தந்தாலிங்கே வந்திருந்தன் பழையம் நேயம் இளநிலத்தில் நிதென்பமைதலாமே திருக்கண்ணபுரம் கண்ணங்கன் மாளுக்கு என் காதலில் துணைவர் குறைத்தியாகில் இதுவோ பதமக்கின்பமில்லை உணரேயாக பழமேன் கலந்துள்ள தலைவர் தந்தால் இங்கே வந்திருந்தன் பரையம் நேயம் சென்னுலகமோ நிலையம் தெரிந்தோர் தேரால் மண்ணிலாங்கு பாரதத்தினால போர்ந்தா வரையுருவென் மார்களை தைத்தோடு கொண்டு புலவையெய்து என்னிடம் வந்தேன் பமைதா எப்பொழுதும் இணைந்தொருகி இருப்பனாரிய உணர்மாத படையுருவின் மகளை தைத்தோடு போட்டு கொண்டு புலவே மறைவே விண்ணவர்தம் பெருமானே பொருளாய் என்ன முனிவரோட மகரத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மா தன்னை மணிமாட பாடிய சேவாடிய திருநாடிய பாடிய சுந்தர திரத்தோழினை வாழிய கையமேந்திய முக்கோலம் Hira